ஹதீஸ் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரமதானுக்கு முன் நோன்பு வைக்காதீர்கள் பிறை பார்த்து நோன்பு வையுங்கள் செவ்வால் பிறை பார்த்து நோன்பை விடுங்கள் மேகம் உங்களை குறுக்கிட்டால் ரமதான் முப்பது நாட்களாக அதை முழுமைப்படுத்துங்கள் என்று நபி சொல்லாஹும் அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் திருமிதி ஆறு எட்டு எட்டு இது இது ஹசன் சஹி என திருமதி இமாம் கூறுகிறார்கள்